ஏதோ ஒரு இறைச்சல் சத்தம் வருது ம் எங்க இங்க வீட்டுக்கு கீழே இருக்காரா okay okay okay okay okay ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இதை கட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த சவுண்டை இது பண்ணுறதுக்கு யாருக்கும் ஐடியா இருக்குங்களா அதை பற்றி இல்லை ஓகே எதனாலும் தெரியல இல்லை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு திரும்ப கனெக்ஷன் போகிறது கஷ்டமா உங்களுக்கு ஜெகன் ஆமாம் இல்லை பேச புரியாமல் கஷ்டப்படுறதுக்கு இது எங்கேயோ இல்லை எங்கேயோ வெல்டிங் மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு ஆ வெல்டிங் சத்தம் மாதிரி எனக்கு தெரியுது அப்படி இல்லைங்களா ஒரு இப் இப்போ சரியா இருக்குல்ல இப்போ எனக்கு அந்த சவுண்ட் நின்றுருக்கு இப்போ நின்றுருக்கா நல்ல வேலை அப்பா என்னன்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய சவுண்ட் பக்கத்துல ஏதாவது மிக்சிலாம் ஓடிச்சுன்னா இப்படி சவுண்ட் வருங்களா ஏன்னா கீழே மிக்சி சத்தம் கேட்டுச்சு அது இருக்கலாம் அல்லது டிவி இது மாதிரி ரேடியேஷன் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் பார்ப்போம் ஆமாம் நல்ல புரிஞ்சு இன்னும் இல்லை இன்னும் கிடைக்கவே இல்லைங்களா அவரு ஓ சரிங்க சரிங்க பாருங்க இப்போ மறுபடியும் வருது ஏன்னு தெரியல அநேகமாக இதை பார்த்தா லோக்கல் ரேடியேஷன் ஏதாவது இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வெளியில் ஒன்றும் நாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல இங்கே எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியலைங்க அப்போ வேற ஐடி ஜாயின் பண்ணணும் ஆமாம் சொல்லிடுறேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் இப்போ பாருங்க சவுண்டு நின்று இருக்கு போல் நின்று நின்று வருது என்னன்னு தெரியல முயற்சி பண்ணுவோம் ஆ ஆ ஆ இப்போ என்ன தெரியல சவுண்டு வருது லைனில் இருக்கு முத்துமா ஆ பேசிக்கலாம் இப்போ முத்துக்குமார் லைனில் வரணும்னாலே எதுவும் தெரியல ஒரு கிர்ன்னு ஒரு சத்தம் வந்தது ஆனால் திரும்ப போயிடுது திரும்ப வருது அங்கே அங்கே யாருக்காவது இது வந்துச்சு இப்போ வந்து சரி நான் மேலே பாசிட்டிவ் வரலாம் நானும் தான் வரும் அப்படிங்களா சரி சரி சரி சரி ஆனால் ரொம்ப தூரத்தில் தான் இருந்தீங்க அங்கே இருந்தாலே வருங்களா கிராஸ் தான் ஓ பக்கத்தில் ஃபோன் லைன் எதாவது இருந்தாலும் அப்படி ஆகலாமா புஷ்பராஜ் சொல்கிறார் யாராவது லைனில் பேசிட்டு இருந்தாலும் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ யார் யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம முத்துக்குமார் முத்துக்குமார் லைன் இருக்கிற இருக்காரு அவருக்கு தெரியாது எல்லாரும் ஐடியா ஆட் பண்ணாச்சு ஆமாம் ஒத்துக்கும் நாட்டம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்களா இங்கேருந்து பண்ணுறீங்களா அங்கே ஒரு இடத்துல பண்ணுறீங்க ம் இங்கேருந்து பண்ணால் நம்ம டேட்டா வெளியில் போகும் ம் அவுட்டர்ஸ் தான் பண்ணுறது ஆ அதான் அப்பா அருமை அருமை காசு ஆகுது அதாவது எப்படி எப்படி இருந்தேன் சார் ஆ அதான் வைக்க போகிறோம் இந்த பேஜ் அதான் ஸ்ரீராம் வீடியோ சப்மிட் பண்ணிட்டு அது பிடிக்க வேண்டியதை குடிச்சிடணும் ஹலோ ஜெகன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த முத்துக்குமார் லைனில் இருக்காரு அவரையும் ஆட் பண்ணணும் அவர் அது ஆட் பண்ணிட்டீங்களா அவருக்கு முத்துக்குமார் சாப்பிட்டா லைன் பண்ணுறா ஓ அப்படியா okay okay fine fine fine hi ஒரு சார் முத்துக்குமார் சார் லைனில் இருக்கீங்களா இது ரெண்டு முகம் தெரியுது hello Muthukumar sir Muthukumar sir லைனில் இருக்கீங்களா முத்துசாமி சார் இருக்காரு சிலபஸாக இருக்காரு அவர் இருக்காரு இல்லை இன்னொன்று இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து முத்துக்குமார் ஆமாம் முத்துக்குமார் ஆட் பண்ணுங்க அப்படியே இருங்க சொல்கிறேன் ஆ ஆ அதான் அது அதான் அது அதை ஆட் பண்ணுங்க அவர் கேட்க சொல்லுங்க நான் அவர்கிட்ட சொல்கிறேங்க சரிங்களா ஆமாம் அவர் முருகேஷ் இன்னொன்று போகிறேன் முத்துட்டு போகிறேன் முத்துக்கா எம்யூ டிஹெச்சி ஒன்று பாருங்க கரெக்டுங்களா கீழே இருக்குமே முத்துக்குமார்னு போட்டிருக்கோனே முருகேஷ் இல்லை அவர் ஓகே ஆ ஆ முத்துக்குமார் அடிக்கல ம் அதுதான் அதான் அதான் அதான் அனுப்புங்க அதான் ஆட் பண்ணுங்க முத்து சம்திங் இருக்கும் கீர்த்தினாவா படம் இல்லை கடலில் வரைஞ்சி வச்சா நாளைக்கு கடல் சரி சரி சரி இருங்கண்ணா நான் பேசுகிறேன் நீங்கள் நான் அவர்கிட்ட பேசி நான் கூப்பிட்றேன் சரிங்களா அதுக்கு கலர் கிடைக்கல ஜி வெயிட் பண்ணுறேன் பண்ணிட்டு இருந்தா ஓ சரி சரி சரி அதனால் பிளாக் எடுத்து விட்டேன் ஆமாம் சார் சார் உங்களுக்கு இன்னொரு ஐடியிலேருந்து வந்திருக்கும் பாருங்க ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கும் பாருங்க அதாவது பூவா ஜெகன் இருக்கும் பாருங்க பூ ஜெகன் இல்லை ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கும் பாருங்க பூவா ஜெகன் சொல்லி ரிஷி கோயம்புத்தூர் ஓ அவருக்கு வந்து ரிஷி இல்லையா தெரியல நேற்று தெரியல இல்லை இல்லை நான் அந்த ரிஷி இதை வயசு பாருங்க யோ ரிஷி கோயம்புத்தூர் ரிஷி கோயம்புத்தூர் நேற்று வந்தது எனக்கு ரிஷி கோயம்புத்தூர் இருக்குமா ரிஷி கோயம்புத்தூர் இருக்குமா ஆ அதான் அதான் கீதா வாய்ஸ் ஆ கொடுங்க ஆ அது கொடுங்க ஓகே பண்ணிங்களா இப்போ இருங்க அப்போ கூப்பிடுவார் இப்போ கூப்பிடுவார் லைனை வந்து வைக்கங்க சரிங்களா இவருக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து கூப்பிட்டுருக்காருன்னு பேசுகிறாங்க அதே தெரியும் இவர் எந்த அக்கௌண்ட்லேருந்து கூப்பிட்டுருக்காரு ஹலோ ஜெகன் நீங்கள் இந்த கீதா வாய்ஸ் தானே கூப்பிட்ருக்கீங்க ரசிகம் இல்லை அதில் இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது லாகின் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு அதை கொடுத்து அதை முடிச்சு போட்டிருக்கீங்க லைன் போட்டிங்கன்னா அவர் கனெக்ட் ஆகாது இல்லையா நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி பரவாயில்ல இப்போ அங்கே ஒரு இருக்கிற பாருங்க நம்ம முத்து கிருஷ்ணா பேருனா ஆ இப்படி நீங்கள் ஜெகன் போட்டிருக்கீங்களா அது கிளிக் பண்ணி ஹாய் கொடுங்க அவருக்கு சார் மற்றவங்க கொஞ்சம் போச்சுக்காதீங்க ஒரு ஃபீவ் மினிட்ஸ் மட்டும் ஃபோன் டைம் பண்ணிக்கிறாரு ആളുകൾ ചിന്തിക്കേണ്ട വിശേഷങ്ങളുണ്ട് പൂർവജന്മ சார் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த கான்ட்ராக்ட்ஸில் போய் ஆட் பண்ணுவீங்க இல்லையா அதில் அதில் போய் பூவா ஜெகன் அடிங்க பிஓஓ விஏ பிஓஓ ஆமாம் ஆட் கான்ட்ராக்டில் போனீங்கன்னா அங்கே சர்ச் கேட்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் BOO VA BA Jagan JA GA GA நடிச்சவருங்களா நாலு பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஆமாம் அது அதை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா கொடுங்க சென்ட் சென்ட் சென்ட் கொடுத்துருங்க ஒரு லைன் இருக்குங்க ஜக்கடி பேக் பண்ணுங்க இப்போ ஒரு கட் பண்ணி பாருங்க க்ரீன் கலர் இருக்கான்னு பாருங்க மேடம் கால் கொடுத்து இருக்கா நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்க ஓப்பன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்க நீங்கள் பூ வச்ச கடை தான் போனீங்க உள்ளே போயிருக்கு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இப்போ உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்ட் போது ஸ்கைப்பு இப்போ வந்து இன்னொரு இது பண்ணிட்டார் அவங்களுக்கு கேட்குறீங்களா நான் கணக்கில் இருக்கேன் கணக்கில் இல்லையே நான் கணக்கில் இல்லையே இல்லை இல்லை நான் கணக்கில் இருக்காது அப்படியா இல்லை அவர் அதான் மெசேஜ் வரும் பட் நான் கனெக்ட் இல்லை மேபி ஆஃபீஸில் ஆன்லைன் இருக்கேன் இருக்காது முத்துக்குமார் நைன்டி ஒர்க் பண்ணிட்டு அவர் ஒன்று உங்களை ஆட் பண்ணிட்டாரு பூவா ஜெகன் ஆட் பண்ணிட்டாரு குரூப் குரூப்பில் ஒன் செகண்ட் ஹலோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க சென்ட் கொடுத்தீங்களா அந்த பூவா ஜெகன் இப்போ க்ரீன் கலர் வந்துருக்குங்களா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கா உங்களுக்கு கேட்குதா அவர் பேசுறது இல்லை ஒரு வாய்ஸ் கேட்குதா ஓகே நீங்கள் அதை அந்த அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு இல்லை இல்லை கால் இருக்கணுங்க வீடியோ கால் வந்து கால் இருக்கா ஆ கிளிக் கால் ஃபோன் தான் இருக்கா ஓ நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஜெகன் அவர் அனுப்பிச்சிருப்பாரு நீங்கள் அவர் ரிக்வஸ்ட் நீங்கள் அனுப்பிச்சு பண்ணிக்கணும் நீங்கள் போய் ஆட் கனெக்ட் போங்க ஆட் கனெக்ட் போயிட்டு மேலே மேலே கான்டாக்ட்ஸில் ஆட் கனெக்டில் போயிட்டு அதை கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா முத்து அப்படின்னு சொல்லுங்கள் அதில் போயிட்டு ஆ இல்லை இல்லை ஃபஸ்ட் இது ஒன்று ஃபஸ்ட் ஒன் ஆ அது அதில் சார் உங்களுடைய ஸ்கைப் பண்ணி என்ன இந்த வாரம் பாருங்க ஆ குமார்ஜி நைன்டீன் சப்ஜெக்ட் சொன்னீங்க ஒரு ஒன்று சொல்லுங்க ஜெகன் குமார்ஜின்னு போடுங்க குமார்ஜி ஆ KUMAR Kumarji MAR KU Kumarji. Sir Kumarji, end of 19? Hmm. Six, eight. Okay, okay. ஜெகா டைப் இருக்கு டைப் வச்சுக்க பாருங்க Kumarji KUMA J one nine six eight type பண்ணுங்க ஜே ஜே ஜே ஜே தான் ஐ இல்லை J one nine six eight six eight ஏன்பா இதுமா இதுமா இதில் பேசிக்கிறேன் ஃபோன் பேசி வச்சுருங்க வேணா இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு வேலை வேண்டாம் சரி சரி இல்லை கன்ஃபார்மாக சொல்லுங்க வேண்டாம் காலையில் சாப்பிடலையா அது ஜூஸ் சாப்பிட்டேன் சொல்லியாச்சுங்களா ஆ சரி இல்லை நான் போய் சொல்லிட்டேன் இல்லை சொல்லிட்டேன் ஜெகன் என்ன பண்ணுறது டீம் வரைக்கும் கனெக்ட் முடியாது உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கு போனீங்க பரவாயில்ல இப்படி அங்கே கொடுத்து பார்த்தீங்களா அந்த ஸ்கைப்பில் KUNA R J one nine six eight கொடுத்து கொடுத்து என்ன வருது இல்லை கேயூ ஸ்மார்ட் எல்லாம் கொடுங்க எல்லாம் ஸ்மார்ட் கொடுங்க எம்ஏஆர் குமார் ஜே போட்டேன்னா வருது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் J aí para J sir K U M A வருமா ஆ ஓகே ஓகே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்ங்க Jagan Kumar ji J G G G for God G G nineteen sixty eight ஆமாம் ஆமாம் ஆட் பண்ணாது ஆமாம் ஆமாம் ஆட் பண்ணாது கொஞ்சம் கூட இருக்கும் இருக்கா இமெயில் அலுவலகத்துக்கு வந்து திறந்தாக்கிட்டு வரேன் அவ்வளோதான் நிறைய பொண்ணு சாமி அவரை பற்றி ஒன்றும் இப்போ வந்துட்டு பாருங்க நைட் உங்கள் மனுஷருக்கு கால் பண்ண அது பண்ணுறீங்க இப்போ கால் அட்டன் பண்ண ஒரு ஆன்சர் பண்ணுங்கள் ஆ கொடுங்க ஜாயின் பண்ணுங்க ஜாயின் கரை வச்சு வீடியோ கொடுங்க இல்லை அப்படி வரும் ஜாயின் கால் பண்ணுங்க வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கு ஜாயின் காலை போடுங்க வீடியோட தேவையில்லை வீடியோ வந்ததை அவங்க மட்டும் கட்டணும் கால் சைடுன்னு வருது அது இருக்கும் இருக்கும் அது கரெக்ட் தான் லைக் பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் நோ ஆன்சர் வருது கூகுள் ப்ளஸ்ஸில் ஒரு வேலை போட்டு பார்க்கலாங்களா தெரியும் டெய்லி அதுதான் பிரச்சனையாக இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கேன் ஜெகன் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்க जगत उनके तो मिस्टेक ரிசீவிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அதை அதை பேசுகிறேன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படியா அப்படியா அப்புறம் அவர் மட்டும் வருவார்